ஹதீஸ் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் எதிரிகள் பற்றி அறிந்தால் அல்லாஹும் என்று கூறுவார்கள் அபோதாவூத் ஒன்று ஐந்து மூன்று ஏழு துவாவின் பொருள் இறைவா உன்னை அவர்களின் எதிரில் நாங்கள் நிறுத்துகிறோம் மேலும் அவர்களின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம்